திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய நான்காம் திருமுறை பண் வியந்தை காந்தாரம் திருச்சிற்றம்பலம் சிவனேனோசையல்லதரையோ உலகீர் திருநின்ற செம்மையுளதே அவனோ மோரைய முன்னியதளாடையாவதன் மேலோராடலரபம் கவணள ஒள்ள உங்க கரிகாடு கோயில் கலனாவதோடு கருதில் அவனது பேற்றி கண்டமவநீர்மை கண்ட மகனேர்வர் தேவரவரே விரிக தேர் ஞாயிரல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் வீண் விண்ணோ நிலனோ திரிதருவாயுவல்லர் செருதீயோமல்லர் தெளிநீரோமல்லர் தெரியில் அரிதர ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரியரவாரமார்பர் இமையாரோ மல்லர் இமையாரோமல்லர் மல்லறிவரே தேய்போடி வெள்ளை பூசி அதன் மேலோர் திங்கள் திலகம் பதித்த நுதலர் காய்கதீர்வேலை நீல ஒளி மாமிடற்ற கரிகாடர் காலோர் கழல வேயுட நாடு தோழி அவள் விம்ம விம்மவெய்ய மழுவீசி வேழ உரி போர்த்து தேயிவராடுமாறும் இவள் காணுமாறும் இதுதானிவர் கோரியல்பே வளர்போரியாமை புல்கி வளர்கோதை வைகி வடிதோலும் நூலும் வளர கிளர்போரினாகமொன்று மிளர்கின்ற மார்பர் கிளர்காடு நாடு மகிழ்வர் நளிர் போரே மங்கையன்ன தளிர் போன்ற சாயலவள் தோன்றுவாய்மை பெருகி குளிர் போரி வண்டு பாட குழலாலொரு தீயுழல் போல் குலாவியுடனே உறைவது காட போலோ பர் விடையோர்வ தோடு கலன இறையீபர் வாழும் மண்ணமிதுவேலுமீஷர் ஒரு பாலி பாலிசைந்ததொரு பால் பிறைநோதல் பேதை மாதர் உமையென்னு பிறள் பாட நின்று பிணைவான் அரை கழல் வண்டு பாடும் அடிநீழலானை கடவாதமரருலகே கனிவளர் வேங்கையோடு கடி திங்கள் கண்ணி கடல் கால் சிலம்ப அழகார் அணி அணிகீழரார வெள்ளை தவள் சுண்ண வண்ணமியலா ஒருவரிருவர் மணிகீழர் மங்கையால மழையோடு சோலை மலையார் மகட்கு இறைவர் அணி வண்ணமவள் வண்ண வண்ணமவர் வண்ண வண்ணமழலே நகைவழர் கொன்றை துன்ற நகுவெண்தலையர் நளிர்கங்கை தங்கு முடியர் மிகைவேளர் வேத கீத முறையோடும் வல்ல கரை கொள்மணி செய்மிடர முகைவேளர் கோதை மாதர் முனிபாடு மாறு மெரியாடு மாறுமிவர்கை பகைவள்ளர் நாகம் வீசி மதியங்குமாறு மிது போலும் ஈஷரியல்பே ஒளிவழர் கங்கை தங்கம் ஒளிமாலயன்றன் உடல் வெந்து வீய சுடர் நீர் அணி அணிகீழரார வெள்ளை தவள் சொன்னவண்ணர் தனியாரொருவரிருவர் களி கீழர் வேடமுண்டோர் கடமாபுரிகித்த உடைத்தோல் தொடுத்த கனலார் அணி அணிகீழரன்ன தொல்லையவள் பாகமாக எழில் வேதம் ஓதும் ஓதுமவரே மலைமடமங்கையோடம் வடகங்கை நங்கை மணவாளராகி மகிழ்வர் தலை கலனாக உண்டு தனியே தெரிந்த தவபாணராகி முயல்வர் விலையிலி சாந்தமென்று வெறி வெறிநீர பூசி விளையாடும் வேடவி அலை கடல் வெள்ளமூற்று மலர கடைந்த அழல் நஞ்சமுண்டவரே புதுவீரி பொன் செய்யோலையோரோ காதோர் காது சுரிசங்க நின்று புரள விதி வீதி வேதகீதமோரோ பாடுமோத ஒரு பாடு மெல்ல நகுமால் மதுவீரி கொன்றை தொன்ற சடைபாகமாதர் குழல் பாகமாக வருவர் இது ஏவர் வண்ண வண்ணம் இவள் வண்ண வண்ணமேழில் வண்ண வண்ண இயல்பே திருச்சிற்றம்பலம்